நீர்த்தல் விண்ணப்பம் என்று அருமையா சொல்லப்பட்டிருக்கு இனி நீர்த்து விடாதே என்று சொல்லுகின்ற விண்ணப்பம் இது உத்தர கோஷமங்கில் அருளியது என்று சொல்லுகிறார்கள் இருக்கணும் ஏனென்றால் ஒன்னு முதல் இருபது பாட்டு வரையிலும் தொடர்ந்து உத்தர கோஷமங்கி வருது ஐம்பது பாட்டு மொத்தம் அதுல முதல் இருபது பாட்டு தொடர்ந்து வருது பிறகு நாற்பத்தி எட்டாவது பாட்டுல வருது ஆகவே ஐம்பது பாட்டுல இருபத்தி ஓரு பாடல் உத்தர கோஷமங்கையை பற்றி வருது ஆதலால் இது உத்தர கோஷமங்கல் அவருடையது என்று சொல்வதில் இழுக்கில்லை அல்லவா அதன் பிறகு இது என்ன கூறுகிறது என்று சொன்னார் பிரபஞ்ச வைராகியம் என்ன பிரபஞ்ச வைராகியம் இந்த தலைப்பு எதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்குது பிரபஞ்ச வைராகியம் என்ன பிரபஞ்சத்தில் என்ன வைராகியம் இருக்குது அவருக்கு கேட்டா இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் வரக்கூடாதுங்கிற வைராக்கியம் பெருமானால் எப்போ ஆட்கொள்ளப்பட்டு விட்டோமோ ஆட்கொண்ட பிறகு பெருமானோடு செல்லுமே தவிர மீண்டும் இந்த உலக வாழ்க்கையா தேவையில்லை பிரபஞ்ச வைராக்கியம் இருக்கு என்ன எப்படி உரைக்காணும்னா மீண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு வாராமல் இருக்க வேண்டும் என்ப உறுதிப்பாடு உறுதிப்பாடு இதெல்லாம் இப்படித்தான் உரை செய்யணுமே தவிர இல்லைன்னா வெறும் பிரபஞ்ச வைராக்கியம்னு வேற என்ன விளங்குது விளங்கலை நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் என்ன பண்றது திருவாசக தலைப்புகள் என்று எடுத்து ஒருத்தர் எடுத்து தனியே ஐம்பத்தோரு தலைப்புகளை எடுத்து வைத்துக்கொண்டு அதுக்கு தர்ற விளக்கத்தை வைத்துக்கொண்டு ஓரளவு எண்ணி ஆராய்ஞ்சு எழுதின் எழுதின் இல்லைன்னா ஒரு காலையில என்ன பிரபஞ்ச வைக்கிறாய்களுக்கு நீத்தல் என்ன பண்றது என்றெல்லாம் குழம்பும் அப்படி குழம்ப கூடாமல் செஞ்சணும் நம்ம தலைப்புகளை வைத்து நம்ம யாரும் என்னல பண்டிதமணி கைரேஞ்செட்டியார் கொஞ்சம் கொஞ்சம் போனார் இருந்தாலும் முழுமையா அவர் செய்ய முடியல ஏன்னா அவர் வயசான காலத்தில் இருந்தது இல்லை திருவாசகத்துக்கு குறை அதனால போகலை அது கூட அவர் என்ன திருவம்பாவை வரைக்கும் போயிருக்காரு திருப்பள்ளி எழுச்சி வரைக்கும் போறாரு பின்னால போகவே இல்லையே போகலை காசு பிள்ளை போனார் அவர் வெறும் பொழிப்புறையை எழுதிட்டார் அவ்வளோதான் பொழிப்புறையை எழுதிட்டார் கடைசி வரைக்கும் பொழிப்புறை தான் அவரும் பாவெல்லாம் கடைசி காலத்தை தொட்டது எல்லாம் நல்ல முதிர்ந்த காலத்தில் கடைசியாக இருந்த காலத்தில் செய்தது இல்லைன்னா அவங்களாம் நல்லா பெரிய நல்ல அறிஞர்கள் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை என்னமோ முடியல அப்படி விட்டது இப்போதைக்கு பண்ணணும் நம்ம அருணவடிவ மலையார் தான் அருணவடி மலையார் தான் ஓரளவு பிடிச்சி அடிச்சு எழுதியிருக்காரு இதுல திருவாசகத்துல அதுல அதுல கூட எங்களுக்கு உடன்பாடு இல்லாத கருத்து என்னன்னா மணிவாசகர் திருமணமானவர்னு அவர் எழுத எழுதுறாரு அது எங்களுக்கு உடன்பாடு அல்ல பிரபஞ்ச வைராக்கியம் என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு வரக்கூடாது என்ற வைராக்கியம் மீண்டும் ஒரு பிறவிக்கு இந்த உலகிற்கு உலகியலுக்கு எனக்கு வரக்கூடாது பெருமானி என்ற விண்ணப்பம் தான் அவர்களுக்கு பாருங்க முதல் பாட்டு ரொம்ப அருமை கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய கடையவனேனை அப்ப கடையவனேனை அப்படின்னார் பல இடத்துல சொல்லிருக்கார் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி என்று சொல்றாரு நாயிற்கடையாய் கடை கடையவன்னா எதனினும் கடையவன்னா மனித எல்லையில் கடையவன் அல்ல நாயிலும் கடையவன் சிவசிவ சிவ இல்லை இப்ப நீங்க ஒரே இதுக்கெல்லாம் பெரிய நச்சினார்க்கு நீர் போன்றவர்கள் ம் என்ன வாங்க வாங்க வாங்க வாங்கம்மா அப்படி முன்ன வாங்க நல்லது முருகா இப்ப ஏனி என்று எழுதும் போது பொதுவாக எல்லாருக்கும் என்ன படும்னு கேட்டா மக்கள் இனத்தில் கடையவன் ஏனி என்று எழுதுவாங்க நல்ல சிறந்த பேராசிரியர்கள் நச்சு நாளுக்கு நிபுணர் எழுதினான கடையவனேனி அல்ல நாயினும் கடையவனேனி என்று எழுதியிருப்பாங்க என்னை ஞாயிற்கடையாய் கிடந்த அடியிற்கு தாயிற்று தயவானதுவனே என்றார் முன்னும் என்று மேற்கோள் போட்டுருவாங்க அப்போ கடையவன்னா மனித இனத்தில் இல்லை நாயினத்திலேயே கடையவன் நாயின்னு ரொம்ப கடைசி அதுலயும் ரொம்ப கடையவன் கடையவனே இவ்வளவு கடைசியா இருக்கிறாலே பெருமான் ஆட்கொண்டாரேப்பா எப்படின்னாரு அப்படி ஆட்கொண்டது என்னுடைய தகுதி வச்சா இல்லைய தகுதி இல்லைன்னாரு கருணையினால் இந்த ஆன்மா மீது வைத்த கருணை தான் அதுக்கு காரணமே தவிர அடியனுடைய தகுதி இல்லை சுவாமி ஒரு தகுதியும் இல்லை கருணையினால் எப்படி ஆட்கொண்டான் கலந்து ஆட்கொண்டு எல்லாம் தமிழ் தமிழ் அதாவது கலந்து ஆட்கொண்டே கலந்துன்னா எந்த உயிரோடு கலந்து உயிரோடு கலந்து என்னை ஆட்கொண்ட போது என் உயிர்க்குயிராயிருந்து ஆட்கொண்ட நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நீ சிவபுராணம் பெருமானி எப்படி இந்த உயிரை செய்தாய் நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்ற இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உண்மையிலேயே சொல்லிய பாட்டு பொருள்னு இந்த சிவபுராணத்தை படித்தோம்னா பத்து நாளைக்கு ஒரு நாளாவது நிச்சயமாக கண்ணில் தண்ணி வரும் சத்தியம் சந்தேகம் இல்லை ஆனால் உணர்ந்து மெதுவாக படிக்கும் இல்லை நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்ற நீ இன்பமும் துன்பமும் எல்லா நீ உனக்கு ஏதப்பா இன்ப துன்பம் இல்லை உள்ளான்னார் உள்ளானே அது என்னது இல்லானே உள்ளானே அவன் தன்னளவில் இன்ப துன்பம் இல்லை இந்த ஆன்மாக்களோடு சேர்ந்திருக்கிற உயிரோடு சேர்ந்து இருக்கும் போது அந்த உயிர் இன்பப்படுகின்ற பொழுது அப்படியா ராஜா நலமா இருப்பா அப்படிம்பாரு மோசமா அழும்போது ஏண்டா அழுவுறப்பா ஏண்டா நான் சொன்ன கேட்டியாட அவனும் அழுவான் அதனால ஆன்மாக்களோடு கலந்த நிலையில் இன்ப துன்பங்கள் உள்ளவன் ஆன்மாக்களின் நீங்கிய நிலையில் இல்ல நீ உனக்கு ஏதப்பா இன்ப துன்பம் இன்பமும் துன்பமும் நீ இந்த பாழா போன ஆன்மாக்களை கட்டி நீ மாரடிக்கிறதுனால அந்த படுகிற உயிர் படுகிற துன்பத்தை கண்டு ஏண்டா சொன்ன கேட்டியா செய்தி பத்தியா அப்படி செஞ்சுட்டு இல்ல அதனாலதான்ப்பா அப்படி இருக்கிறே என்று கருதி நீ நல்ல அன்பர்களுக்கு அன்பருக்கு அன்பனி யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனி பா சிவபுராணத்தில் அப்படியே வச்சிருக்க அதனால்தான் இல்லை நல்ல தினமும் சிவபுராணம் படிக்கணும் தினமும் மாலையில் ஒரு ஆறரை மணிக்கு கொஞ்சம் சிவபுராணத்தை படித்தோம்னு சொன்னால் அது சொல்லிய பாட்டின் பொருணந்து படித்தால் நிச்சயம் அந்த ஆன்மா கரையேறும் கரையேறும் இல்லை இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு போகிறதுக்காக படிக்கிறான் சிவ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆன்மா கரையற வேணாமா கடையவனேனை கருணையினால் கலந்து இந்த உயிரோடு கலந்து ஆட்கொண்ட விடையவனே அப்படி ஆட்கொண்டியப்பா திருப்பெருந்துறையில அப்படி ஆட்கொண்ட விடையவன் அல்லவா விடை உறுதிய உடையவனாக இருக்கின்றாயே விட்டெழுதி கண்டாய் எப்போ நீ ஆட்கொண்டாயோ ஆட்கொண்ட பிறகு அந்த அடியனை விட்டுவிடப்பா விட்டுவிடாதப்பா அங்கதான் பிரபஞ்ச வைராக்கியம் விட்டு விட்டால் என்ன கிடைக்கும் பிரபஞ்சம் தான் கிடைக்கும் விட்டு விடாதே என்று விண்ணப்பதினால் பிரபஞ்ச வைராக்கியம் ஆயிற்று என்று அங்க பிடிக்கணும் எங்கே பிரபஞ்ச வைராக்கியம் இருக்கிறதுன்னா இந்த விட்டுடுதி கண்ட இந்த இடத்துலதான் பிரபஞ்ச வைராக்கியம் இருக்கு விட்டு விட்டால் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்து விடுவனே வந்தா மீண்டும் எப்படிப்பா நான் வருவேன் அதான் மீட்டு இங்கு வந்து வினிப்பிறவி சாராமி கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க நீ மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி மீட்டு இங்க வந்தோம் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்தோம் வினைப்பிறவி எல்லாம் வந்துடும் அதனால மீட்டு இங்கு வரப்படாதுப்பா தோல் உடையவனே அருமையான புலித்தோல் உடையவன் புலித்தோலை எடுப்பில் அறிஞ்சிருக்கிறேன் வேங்கையில் தோல் உடையவனி நீ எங்க இருக்கிற மண்ணும் உத்தர கோஷமங்கைக்கு அரசி இங்க மண்ணுங்கிறது எத்தனை சுழி ரெண்டு சுழி ரெண்டு சுழின்னா என்ன அர்த்தம் நிலை பெற்றிருக்க முடியாத அர்த்தம் நிலை பெற்றிருக்க முடியாது மண்ணும்னா என்னைக்கு நிலை பெற்றிருக்கும்படியான உத்தர அங்கில் இருக்கின்ற பெருமான் அல்லவா அப்படின்னு மண்ணு புகழ் மாதிரி இதே மூணு சுழி ஆயிட்டுதுன்னா இந்த மண்ணு போச்சு அப்படி வந்துடக்கூடாது அதெல்லாம் நம்ம ஒழிக்கும் போது கூட மண்ணுன்னு ரெண்டு சுழி போடும்போது மெதுவாக உச்சிக்கணும் இது என்ன மண்ணும் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி அங்க பிடிச்சி அழிச்சு போட வேண்டியது ஏன் மண்ணு இந்த மண்ணு தான் மூணு சுழி அதில் ஒழிக்கும் போதெல்லாம் கூட கவனம் இருக்கணும் மந்திரம் அல்லவா இதெல்லாம் மந்திரங்கள் அல்லவா அதனால எனவே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசி நிலை பெற்றிருக்க முடியாத உத்தர கோசமங்கியின் தலைவனாக இருக்கிற பெருமானி சடையவனி சடையவனே தளந்தேன்கிறாரு ஏன் சடையவனேன்னு கூப்பிடுறாரு ஏன் சடையவனே கூப்பிடுறாரு என் நல்ல உடம்புடையவனே செம்மேனி அம்மானி செவருமானி என்றெல்லாம் சொல்லாமல்ல சடையவனி என்னரே எந்தெந்த பொருளெல்லாம் தளர்ந்துருக்குதோ அப்போ நீ சடையை தூக்கி வச்சுக்குவேன் ஏன் மாமனுக்கு மறுப்பவனுக்கு தகராறு நிலா சந்திரன் பிடிச்ச புடியில் அங்க இருந்து பிடிச்சா ஒரு ஓட்டம் வேற யாரும் வச்சுக்கல என்னடா ராஜா எங்க மாமா என்ன அடிக்க வர்றாங்க இனிமேல் தொலைச்சு விடுவாங்களாட்டு இருக்குன்னாரு வாடா ராஜா வச்சுக்கிட்டாரு அது போல கங்கை விட்ட வேகத்துல வந்திருந்ததுன்னா அந்த உலகமெல்லாம் போயே போயிருக்கும் அல்லவா இரு சடையில தாங்கினார் இப்படி இந்த உலகிற்கு வருகிற கேடுகளை எல்லாம் தாங்குகின்ற சடையுடையவன் அல்லவா இந்த ஆன்மாவுக்கு இருக்கு தாங்கக்கூடாதாப்பா அதனால் சடையவனி திருப்பனந்தாள் இருக்கிற பெருமானுக்கு பேர் செஞ்சடையப்பர்னு பேர் மறந்துருவோமா படிச்ச அதல்லவா செஞ்சடையப்பர் என்று பெயர் அதனால இங்க சடையவனி திருச்சடையில என்ன தாங்கி இருக்கிற கங்கையை தாங்கி இருக்கிற பிறைய தாங்கி இருக்கிற அது மட்டுமல்ல யார் யார் என்னென்ன அன்பர்கள் தமக்கு கையில கிடைக்கிறதோ கையில கிடைக்கிற பூவெல்லாம் போட்டா கூட ஏ இது ரோஜா பூவா வச்சாதான் வச்சுக்குவேன் அல்லது வந்து எனக்கு தாமரை பூவா வச்சாதான் வச்சுக்குவேன் கிடையாது எருக்கும் பூ போட்டா கூட அது அப்படியே தலையில கிடக்கும் பாவம் இப்படிப்பா அன்பினால் இடுகின்ற எல்லாவற்றையும் உன் தலையில் ஏற்றுக்கொள்ளுகிற சட எவனி இந்த என்னை என்ன கூடாதா தளர்ந்தேன் உன்னை நான் பிரிந்ததிலிருந்து ரொம்ப தளர்ச்சியா இருக்கிறேன்ப்பா எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே தாங்கிக் கொள்ளு இந்த ஓட்டப்பந்தயம் விடும்போது வேகமா ஓடி வர்றான் பாருங்க அந்த பாயிண்ட் தாண்டிட்டான்னா அப்படியே பிடிச்சுக்குவோம் ஏன்னா அவனுக்கு அந்த வேகம் இன்னும் போவான் அதான் தாங்கி கொள்ளு பாவம் இந்த பிறவி அவன் வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓடியாரான் நான் இந்த பிறவி ஓட்டத்தில் ஓடியாரன் அவன் ஓட்டமாவது நின்று போடும் இந்த ஓட்டம் நிக்காது சுவாமி அந்த ஓட்டத்தை யாரும் தடுக்கலாம் ஓட்டக்காரன் ஓட்டத்தை அங்க இருக்கிற நம்ம மற்ற விளையாட்டுக்காரன் தடுத்துடலாம் இதை நீ தானப்பா தடுக்கலாம் வேற யாரும் தடுக்க முடியாதேப்பா ஏன் மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி பிறப்ப இருக்கணும்னா நீ மன்னன்பா நீ எல்லப்பா இருப்ப அதனாலப்பா தளந்தேன் சரிடா நீ தளந்தா என்ன ஏன் என்னதான் பிடிக்கிறியன்னாரு ஏன் என்னதான் பிடிக்கணுமோ உலகத்துல வேற யாரும் இல்லையானாரு உடையாய் என்னை அடிமையாக உடையவன் நீ தான் சொந்தக்காரன் தான் நான் பிடிக்க முடியும் ஊரான பிடிக்க முடியுமாப்பா நீ என்னை அடிமையாக உடையவன் நீ தானப்பா அப்ப தலந்தா யாரு காக்கணும்ப்பா ஊரானா காப்பான் உடையாய் என்னை தாங்கி கொள்ளே இதெல்லாம் படிக்கும் பொழுது நெஞ்சத்தில் அப்படியே கொட்டி வச்சிருக்க அந்த குருநாதனை பிரிஞ்சிட்டமேங்கிறது ஆர்வத்தில் அவர் அப்படியே உள்ளத்தை வருத்திட்டு இருக்கு அந்த வருத்தத்தை அவரால் தாயும் கொள்ள முடியாமல் பாரு என்ன பண்றது கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனி விட்டெழுதி கண்டாயி விரல் வேங்கையின் தோல் உடையவனி மண்ணு உத்தர கோசமங்கிக்கு அரசி சடையவனே தளந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளி அருமையான பாட்டு தாங்கிக் கொள்ளே அப்படின்னா அந்த கொள்ளேங்கிறது மீண்டும் அடுத்ததா வந்து இங்கே இங்க வேற வேற பாட்டுல வாமா கொள்ளேர் பிளவகலா கொள்ளேர் பிலகவலா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேனினும் இதை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் சொல்றாங்க அவர் மணிவாசகரும் கல்யாணமானவர் என்று அல்லா கொள்ளேர் பிளவு அகலா தடம் கொங்கையர் அப்படின்னு இந்த கொள்ளு கூட நடுப்புற இருக்க முடியாது அந்த அளவுல மார்பகம் விரிந்து இருக்குமா விரிந்து இருக்குமா அப்படிப்பட்ட அந்த மார்பகத்தை உடைய பெண்பாளார் கொவ்வை செவ்வாய் கொவ்வை படம் கூட தோத்து போடும் அவங்க வாய் சிவப்பு அப்படி இருக்குமா அப்படிப்பட்டவருடைய அந்த செவ்வாய் விண்ணேனினும் அந்த பெண்ணாசையை நான் விட்டுவிடாமல் இருந்தாலும் விடுதி கண்டாய் என்னை விட்டு விடாதப்பா விட்டு விடாது என்ன இது உலகியல் வழிபட்ட நம் போன்றவர்களுக்காக சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் அது மாதிரி எதுவும் பெண்பால் இன்பமே விருப்பமாக இருந்து கொண்டு இந்த உலகமே விருப்பமாக இருப்பதனால நம்மை நோக்கி சொன்னார் தவிர அவருக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஒன்றும் இல்லை இல்லை நம்மை நோக்கி அப்படி சொன்னது அவ்வளோதான் இப்போ இதில் கூட சொல்கிறார் பல இதெல்லாம் நெஞ்சுக்கு சொல்கிறார் பின்னால் கூட வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வலுவினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமல் கேட்பான் பின்னால் பாட போறார் ஏ வாழாத நெஞ்சமே நீ வாழ்றியே அப்படிங்கிறாரு அவர் நெஞ்சமா வாழாமல் வாழுது அதான் வாழ்ந்த வாழ்வார் கேட்பா நம்ம நெஞ்சம் வாழாத நெஞ்சம் ஆகவே நம்முடைய அனுபவத்தை தான் ஏற்றி கொண்டு இங்கெல்லாம் சொன்னது போலத்தான் இங்கேயும் சொன்னதை தவிர அதுக்காக அவர் பெரிய திருமணமானவர் என்றெல்லாம் நம்ம நிற்க வேண்டியதில்லை எனவே கொள்ளேர் பிளவகலா தடம் கொங்கை தடம் கொங்கையர் பொங்கை செவ்வாய் வெள்ளேனினும் விடுதி கண்டாய் நின் விழுத்தொழும்பின் உள்ளேன் ஏன் அப்படின்னாரு உன்னுடைய அடிமையாக இருப்பதுதான் எனக்கு எப்பொழுது விருப்பம் தொழும்புன்னு அடிமை அந்த தொழும்பிலேயே நான் இருக்கணுமே தவிர உள்ளேன் புறம் அல்லேன் நீ என்னை விட்டு புறப்பட்டு போயிட்ட ஆனா நான் வேற எங்கேயும் போயிடலையே மீண்டும் போய் நேரம் மதுரைக்கு போய் மாண்புமிகு அமைச்சராக உட்கார்ந்து இல்லையே என்று வந்து உன்னுடைய அருள் பெற்றவன் அன்னைக்கே மாண்புமிகு அமைச்சர் இல்லை எல்லாரும் ராஜினாமா பண்ணுவாங்க நான் ராஜினாமா பண்ணாமையே ராஜினாமா பண்ணாள் அதுக்கப்புறம் நம்ம அமைச்சனா இல்லை இல்லை அந்த சீட்டில் கூட உட்காரல இல்லை உட்கார வர்றார் ஒரு நாள் அன்னைக்கு அன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அது எப்போ தெரியுமா இங்கேருந்து குதிரை எல்லாம் வருது வருதுன்னு சொல்லிட்டு வரல வரவே இல்லை திரும்ப வந்து என்னைக்கு தான் வரும்னு கேட்ட உடனே ஆவணி மலை வரும்னு சொல்லிவிட்டார் சரி ஆவணி மலை வரும்னு சொல்லிவிட்டு அப்போ தான் போகிறார் இல்லைங்களா போகிறவர் எப்போ எப்போ வரும்னு ஆவணி மலை வரும்னு சொன்ன உடனே கொஞ்சம் அரசனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பாதி எண்ணம் போயிட்டுது என்ன இந்த நல்ல மனுஷனாக இருந்தால் இருந்தாலும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாளைக்கு வருங்கிறாருன்னு கொஞ்சம் அருவறுப்பு இருந்தாலும் நல்ல மனுஷனாச்சே ஒன்று கையெல்லாம் சுத்தமாச்சே இந்த பணத்தை வேறு இது எடுக்க மாட்டாரே என்னடாது அப்படின்னு அவருக்கு ஒரு பக்கம் இவர் மேல நம்பிக்கை இன்னொரு பக்கம் காலம் நீட்டிக்குதேங்கிற ஒரு கவலை இன்னும் குதிரை வள்ளிங்கிற கவலை இந்த ரெண்டு சங்கத்துலையும் சரி இருக்கட்டும் அந்த அப்பதான் வீட்டுக்கு போறார் திருவாதூர் போறார் போன ஒண்ணுதான் அங்க எல்லாம் அவங்க எல்லாம் சொல்லும் போது ஐயா ஏண்டா இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னேன் நீ யார் உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் பாயா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வர்றார் வந்த உடனே அதுக்குள்ள ஆவணி மூலம் வந்துட்டுது குதிரை வந்துட்டுது குதிரை வந்த உடனே என்ன செய்ய கேட்டால் குதிரை வந்து ப பகலில் அநேகமாக ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கு ஓட்டியாந்துருக்கணும் இதெல்லாம் சரியாக மணியெல்லாம் நம்ம சொல்லலாம் ஏறத்தாழ சொல்லலாம் இருக்கிற வரலாறு ஒரு பத்து மணி அளவில் குதிரை காலையில் வந்திருக்கணும் வந்தவன அரசங்கிட்ட சொல்லிட்டார் ஐயா குதிரை வந்துட்டுது அந்த குதிரை வீரர் ஒருத்தர் இருக்கார் தலப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் மாதிரியே படலையா எங்கே நம்ம நம்ம பக்கத்து ஆள் மாதிரியே படலை ஆனால் ஒரு ஆள் வந்திருக்காருனார் அப்படியா அப்படின்னு உடனே இவனுக்கு மகிழ்ச்சி பத்தியா நம்ம நம்ம மாண்பிக அமைச்சர் அதெல்லாம் ஏமாற்ற மாட்டார்ப்பா அதெல்லாம் போனவர் குதிரை தான் வாங்கிட்டு பத்தியா குதிரையெல்லாம் வந்திருக்கு என்று அவருக்கு மீன் நம்பிக்கை வந்துட்டுது வந்ததுல எல்லாம் வந்து வெளியெல்லாம் பார்த்துக்கிறது எல்லாம் ஐயா இந்த குதிரை இன்னைக்கு விட்டு பார்க்கலாம் நீங்கள் ஏறு இது இது வண்டியில் கட்டி பாருங்க அல்லது மற்ற வந்து போருக்கு விட்டு பாருங்க அல்லது ஒரு பெரிய தாண்டத்துக்கு விட்டு பாருங்க எது வேணாலும் பார்க்கலாம் கயிறு மாற்றி கொடுத்துட்டேன் மீண்டும் கிட்ட தரப்படாது குதிரை கண்டிச்சு விட்டுது நம்ம ஐயா வந்தது யாரு நம்ம ஐயா தானே அதனால கண்டிச்சு விட்டது அவன் பார்த்துக்கிறது எல்லாம் விட்டாங்கன்னு ஏறத்தால பத்து மணிக்கு வந்த குதிரை பதினோரு மணிக்கு பார்வைக்கு வந்திருப்பான் பதினொன்னுல இருந்து ரெண்டு ரெண்டரை மணி வரைக்கும் அநியமா இந்த குதிரை எல்லாம் இருக்கும் மூணு மணி போல குதிரை வேலை கயிறு மாத்தி கொடுத்தாச்சு கொடுத்த உடனே இப்ப அவருக்கு பெரிய மகிழ்ச்சி யாருக்கு நம்ம அரசனுக்கு மகிழ்ச்சி மாண்புமிகு அமைச்சருக்கு மகிழ்ச்சி ஏன்னா நம்ம அன்றே எந்தன ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் குண்டேனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ எங்கிட்ட என்னப்பா இருக்குது ஒரு கால் இந்தையா குதிரை இல்லைன்னா எடுத்துட்டு போன பணத்தை திரும்ப கட்டியானா கூட கட்டுறதுக்கு யோகியது இல்லை ஏன் அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அன்னைக்கே கொடுத்துட்டார் அதனால ஒரு தம்படி இல்லை இந்த மனுஷன்ட்ட எல்லாம் பெருமான் கையில் தான் இருக்குது அந்த மனுஷன் எந்த பேங்க்ல போட போகுது எந்த பேங்க்ல போட போகுது கிடையாது அது பேதத்து அப்படியே திரும்ப எந்த அடியாட்டை கொடுத்தோ என்ன பண்ணிச்சோ விட்டு போச்சு ஆகவே கணக்கே கிடையாது இப்போ இவர் பணத்துக்கு கணக்கு தெரியல போச்சு அதெல்லாம் இவருக்கு பிறகு மகிழ்ச்சி நேராக வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி ராத்திரியெல்லாம் இவருக்கு என்ன பெருமகிழ்ச்சினா அப்பா நல்ல வேலை குதிரை நல்ல பெருமான் ஆட்கொண்ட பெருமான் குதிரையை கொண்டு வந்து கொடுத்து இங்கே கணக்கு தீர்த்துட்டார் இனிமேல் தான் நமக்கு வந்து அரசன் மேலே நமக்கு ஒன்றும் காழ்ப்பு இல்லை அவனும் நாளைக்கு கோவிச்சுக்க மாட்டான்னு இருந்தால் ராத்திரி பன்னெண்டு மணி ஆச்சு இல்லை பன்னெண்டு மணி ஆன உடனே இந்த நமக்கெல்லாம் தூக்கம் வந்துடுது இது வந்து உண்மையான ஒரிஜினல் குதிரை இல்லை எல்லாம் டூப்ளிகேட்டு இது நரி கொஞ்சம் இந்த பழைய புத்தி வந்துட்டுது பன்னெண்டு மணி ஆனவனே ஒவ்வொன்றுக்கு பேசுது என்ன இங்கே கொண்டாந்து கொள்ளும் கொள்ளும் வைக்கிறானுவா சி என்னது எனக்கு பிடிக்கல எனக்கும் பிடிக்கல என்னது கொண்டாந்து புல்ல போடுறான் சி என்ன அங்க இருந்தோம்னா நம்ம சுடுகாட்டுல சில பணம் வரும் பாதி வேகம் வேகும்போது போயிட்டான்னு வச்சுங்க ஒன்னு இழுப்போம் இழுத்து திம்போம் அது எப்படி இருக்கும் பாதி வந்து பாதி வேகாம அடாடாடா அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டியிருக்கு ஆரம்பிச்சது ராத்திரி பன்னெண்டு மணி சிவ சிவ இதெல்லாம் ஒளியும் ஒளியும் ஒரு மணி ஒன்றரை மணி ஆச்சு ஒரே ஒரு நரி வந்து எப்படின்னா கேட்டால் காலில் இருக்கிற அந்த விலங்கு அப்படி பிடிச்சி இழுத்துது நடந்து போச்சு இந்த அந்த உடனே நரியாகி போட்டுது அவ்வளோதான் அடி கால் கூண்டு சத்தம் போட்டுது இந்த சத்தம் போட்டதில் ஊரே தெரிஞ்சு போய் இப்போ அரசனுக்கு கடும் கோபம் இது மணிவாசகருக்கே தெரியாமல் போச்சு இந்த ராத்திரி நடந்த விஷயம் அவருக்கு தெரியல தெரியாது என்னமோ தெரியல அப்படி இருக்குது திருவிழா பாடத்தில் அப்படிதான் பாடுறார் பரஞ்சோதி முனிவர் தெரியாது தெரியாது நான் எல்லாரும் தெரியுமா என்னடா அன்புமாவது அமைச்சராகுதுற என்ன இவ்வளோ ஊரை கெடுத்துட்டா அந்த மனுஷன் நிறைய பிடிச்ச அளவு குதிரை ஆக்கி சிச்சிச்சி இந்த நம்ம நாட்டிலேயே பாண்டி நாட்டிலேயே பாண்டி நாடு என்ன அகில உலகத்துல இந்த மாதிரி ஒரு அமைச்சர் இருந்ததே இல்லையா அப்படி வந்துட்டு இது ராத்திரி பூரா முழங்குது மறுநாள் அப்படியே கடுப்பா இருக்கிறான் அல்லவா இதெல்லாம் பழைய சிவாஜி கணேசனை போட்டு நடிக்க சொல்லணும் அல்லவா கடுப்பா இருக்குது அப்போ இருக்கும்போது இது பாவம் காலையில் சிவ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு யார் மணிவாசகர் ராத்திரி நடந்தது போல தெரியாத சிவ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வழக்கமாக வர அன்னைக்கு தான் மாண்புமிகு அமைச்சராக மீண்டும் அந்த அரண்மனைக்கு வருது மீண்டும் என்பது என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்து வருது வந்த உடனே அங்கே இருக்க மேலே என்ன என்ன ஏற இறங்க பார்க்குறான் என்னது நல்ல பணத்தை வேட்டு விட்டுட்டு வருது பாரு அப்படியே பழுத்த பழம் மாதிரி அப்படின்னு நாலு பேர் சொல்லியிருப்பான் பாவம் சிவ அதையும் தலை காதில் வாங்கி வந்துட்டு அந்த உடனே அமைச்சர் அரசன் பார்த்தார் என்ன அமைச்சரே வருக வருக அப்படின்னார் என்ன அர்த்தம் வருக வருகங்கிறது இல்லை சும்மா அப்படி உனக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு நினைப்பு இல்லை அப்புறம்தான் என்ன குதிரையெல்லாம் ராத்திரி வாங்கிட்டு வந்தீர ரொம்ப அருமையான குதிரையாச்சே நல்ல குதிரை தானே அப்படின்னாரு இவருக்கு ஒன்றும் விளங்கலை ஆகவே ராத்திரி முழுங்க நல்லா படு தூங்கி இருக்குது ஏன்னா நம்ம கடமை ஒப்பிச்சிட்டோம் இனி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை என்று ஒப்பிச்சிருக்கு இது மறுநாள் காலைல இந்த மாதிரி அரசன் கேட்டுக்கோன்னு ரெண்டு வாரத்தை படி சொல்லிட்டு பார்த்துறேன் என்ன முழிக்கிற அழைச்சிட்டு போன அப்புறம் தான் இவருக்கு விளங்குது என்ன அது அதான் ராத்திரி குதிரை எல்லாம் சரி வந்துட்டு இருந்தது ஏன் ஏன் நீ ஒன்று அதெல்லாம் நிறையா கிரியா போய் வளைஞ்சுன்னு நீ ஏன் மனுஷன் தானே நீ நல்ல அமைச்சராக இருந்தியா ஐயா என்ற காவல்காரன் கேட்குறான் என்ன பண்ணுறது எஞ்சிய வெள்ளித்திரையில் கண்க ரொம்ப அருமையாக அப்படிலாம் ரொம்ப பாடுகிறார் அது மாதிரி என்ன பண்ணுறது பெரியவங்கள்லாம் இப்படிலாம் இருந்து வாழ்ந்துட்டு போனாங்க அதனால் உள்ளேன் கொவ்வை செவ்வாய் வில்லேனும் விடுதி கண்டாய் நின் விழுத்தொழும்பில் உள்ளேன் உன்னுடைய விழுமி விழுமிய அது அடிமையில உலகத்துல யாத்தை யாராருக்கெல்லாம் அடிமை செஞ்சோ அது வந்து விழுத்தொழும்பல்ல வைத்து பொழப்புக்குன்னு அர்த்தம் ஆனா உன்னிடத்தில் அடிமை செய்த அது விழுமியா விழுமிய தொழும்பு அது மிகச்சிறந்த அடிமையின் பேர் இதெல்லாம் வச்சுதான் பாரதி பாண்டார் ஏன்னா பக்குவமான ஆன்மாவில் அதை கொஞ்சம் நடுப்பில் தண்ணி இன்னி போட்ட வரத்து இதெல்லாம் கொஞ்சம் அந்த பழக்க வழக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க அது இது அவருடைய பாவம் சில இது வறுமை கோலம் இதெல்லாம் இருந்தது ஆனால் தெய்வ பக்தி ஆள் அவர் சொல்லும்போது கூட மற்ற தொழும் விழுத்தொழும்புங்கிறாரே அப்ப பெருமாண்டத்தில் அடிமை செய்தாதான் அந்த அடிமை சிறந்த அடிமை ஏனையோரிடத்தில் செய்வதெல்லாம் அந்த அடிமை சிறந்த அடிமை இல்லை பூமியில் எவர்க்கும் ஏனி அடிமை செய்யோ போதுண்டா சாமி இனி ஒரு தரம் அடிமையா சே ஆனால் ஐயா ஆண்டவனுக்கு சிவ சிவ பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் அதான் விழுத்தொடும்பு விழுத்தொடும்பினுள்ளேன் இப்ப இறைவனுக்கு அடிமை செய்வது விழுமிய அடிமையின் அர்த்தம் ஏனைய உலகத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிமை செய்வது மட்டம்னு அர்த்தம் அவை மனிதன் மனிதனுக்கு அடிமையாகுவதில்லை ஆகக்கூடாது ஆனால் ஆண்டவனுக்கு என்றும் அடிமைதான் ஆண்டவனுக்கு என்றும் அடிமைதான் நான் சொல்றது எந்த பாரதியார் விழாவாவது விழாவிலாவது எவனாவது இந்த கருத்து சொல்லியிருக்கானோ விழுத்தொடும்பு அப்ப ஆண்டவனுக்கு அடிமையாயிருப்பது சிறந்த அடிமைன்னு அர்த்தம் மனிதன் மனிதனுக்கு அடிமையாயிருப்பது தான் மட்டமானதுன்னு அர்த்தம் அல்லவா விழுத்தொழும்பு விழுமிய தொழும்பு அடிமை விழுத்தொழும்பின் உள்ளேன் புறம் அல்லேன் அந்த அடிமையை விட்டு நான் வெளியே புறம்பே போனதில்லை போகவும் மாட்டேன் புறம் அல்லேன் உத்தர கோசமங்கைக்கு அரசே கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டாண்டது எக்காரணமே கல்லேன் அல்லவா நான் மறைந்திருந்து மெதுவா நான் உன்னை விட்டு வந்துட்டேன் அப்படின்னா இவர் வரல அவன் விட்டுதான் போனார் எப்பா நீ கொஞ்ச நாள் இருன்னு சொல்லிட்டு போனார் இருந்தாலும் கூட அப்படி தான் ஏன் விடணும் நம்ம இடத்துல ஏதோ தவறு இருக்காட்டிருக்கு அதனால் நான் என்னுடைய தவற்றினாலே நான் அப்படி உன்னை விட்டு நான் நீங்கி வந்தும் கூட ஆனால் நீ என்னை ஆட்கொண்டது நீ மறக்கலப்பா ஆனா உன் கருணை பெரிது என்னுடைய நினைவு சிறிது என்று சொல்ல கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டாண்டது எக்காரணமே நான் உன்னை நினைக்காதிருந்த போது கூட நீ என்னை நினைத்த இந்த ஐம்பது பாட்டுக்குள்ளே கார் ஒரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றம் கரைமரமாய் வேறொரு வேணி விடுதி கண்டாய் இந்த பெண் ஆசையினாலும் இந்த ஐம்புலன்களை அடக்கி ஆளாமையினாலும் நான் எப்படி இருக்கேன்னாரு ஆத்தங்கர மரமா இருக்கேன்னார் ஆத்தங்கரையில் இருக்கிற மரம் என்ன ஆகும் என்னைக்கு இருந்தனாலும் போடும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கு தான் ஆமா இல்ல ஒரு பாட்டு கூட உண்டு அதான் என்னது ஆற்றங்கரை மரத்தில் இருக்கிற மரமும் ரெண்டும் சீக்கிரம் போடும் ஏன்னு கேட்டா நீங்க அந்த காலத்தை அரசனிடத்தில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்ன என்னைக்கு இருந்தாலும் நெருப்பு தான் நெருப்பு ஏன் இன்னைக்கோ நாளைக்கோ ஒன்று அதான் திருவள்ளுவர் சொன்னார் அரசங்கிட்ட எப்படி பழகணும்னாரு அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க பா ரொம்ப நீங்க நாலு நாளைக்கு அவங்ககிட்ட போகலனாலும் ஏது இந்த பக்கமே திருமண்டான் இருக்க அப்படியே கொடுத்து அவனுக்கு போய் சொல்லிட்டு இந்த மாதத்தோட கணக்கு என்று சொல்லுவான் சரி நீங்கள் போய் வந்து அடிக்கடி உள்ளே போனீங்கன்னா ஏது கொளுத்து போட்டுது நம்ம அரசாணியோட இருக்கிறோம் இங்கே கூட வரான் பின்ன வர சொல்லாத நாள் சொல்லுவான் அதனால அகலவும் கூடாது அணுகவும் கூடாது பின்ன எது போலனர் நெருப்பு கிட்ட குளிர் காயும் போது எப்படி இருப்ப ரொம்ப எட்ட போனாலும் குளிரும் இப்போ பக்கத்தில் போனாலும் சுடும் பின்ன எப்படி அது ஒரு நிதானமாக இருந்த குளிர் அது போல் அரசங்கிட்ட நிதானமாக இருக்கணும்டா ராஜா போடான்னு அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து விழுகுவார் திருவள்ளுவர் அது மாதிரி இருந்தது அது அரசங்கிட்டையாவது இப்படிலாம் பழகிக்கலாம் நீங்கள் ஆற்றங்கரை மரமாக இருக்கும்போது ஒன்றுமா எல்லாம் முடியாது ஏன் எங்கேயாவது வெள்ளம் பிச்சு ராத்திரி மழை பெஞ்சுன்னு சொன்ன ஒரே வெள்ளம் வரும்போது பெரிய மரம் பாருங்க சார் புளிய மரம் அப்படியே ஆழமா அப்படியே பேர் தள்ளிவிட்டது பாருங்களேன் தண்ணி எவ்வளவு வேகத்தில் வந்து இருக்குது என்று போடும் அதனால் நான் ஆற்றம் கரமரமாயி எந்த ஆற்றங்கரை என்ன இந்த பெண்ணிச்சை என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றங்கரை அந்த ஆத்துல நான் போனதுனால இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறேன் எந்த நேரத்திலும் மரம் கீழே விழுந்துடும் அப்படி விழ இருந்த என்னை நீ என்ன செய்தாய் அப்படி விழ விழுந்து விடாதவாறு வேறொரு வேனை விடுதி கண்டாய் என்னை விட்டு விடாதப்பா விளங்கும் திருவாரூர் உறைவாய்